திருச்சிற்றம்பலம் நாடு கொங்கு நாடு ஸ்தலம் கருவூரானிலை திருச்சிற்றம்பலம் தொண்டலாமலர் தூவியேத்தனஞ்சுண்டலா உயிராய தன்மையர் கண்டனார் கருவூருளா நிலை அண்டனாரருளியும் அன்பரே நிதியார் நினைந்தாய நான் மறை ஓதியாரொடும் கூடலார் குழை காதினார் கருவூ கூருளானிலை ஆதியாரடியார்த்தம் அன்பரே விண்ணுலாமதி சூடி வேதமே பண்ணுளார் பரமாய பண்பினர் கண்ணுளார் கருவூருளானிலை அண்ணலாரடியார்க்கு நல்லரே முடியர் மும்மத பத யானையீருரி பொடியர் பூங்கனை வேலை செற்றவர் கடியுளார் கருவூருளா நிலை அடிகள் யாவையுமாய பங்கயம் மலர் பாதர் பாதியோர் மங்கையர் மணி நீல கண்டர்வான் கங்கையர் கருவூருளா நிலை அங்கையராடரவத்தை மண்ணலே தேவர் திங்களும் பாம்பும் சென்னியில் மேவர் மும்மதிலைதவில்லியர் காவலர் கருவூருளானிலை மூவராகிய மொய்பரல்லரே பண்ணினார் படியேற்றர் நீற்றர்மை பெண்ணினார் பிறை தாங்கு நேற்றியர் கண்ணினார் கருவூருளா நிலை நண்ணினார் நமையாளும் நாதரே கண் கையிலையை எடுத்தவன் தலை தோளும் தாளினால் அடர்த்தவன் கருவூருளா நிலை கொடுத்தவன் அருள் கூத்தனல்லனே உழொது மாநிலத்தேன மாகிமால் தொழுது மாமலரோனோ கழுதி நான் கருவூருளானிலை முழுதுமாகிய மூர்த்தி பாதமே புஸ்தர் புன்சமணாதர் பொய்யுரை பித்தர் பேசிய பேச்சை விட்டுமை பக்தி அத்தர்சேர் கருவூருளானிலை அத்தர் அடைந்து வாழ்மினே கந்தமார் பொழில் காழி ஞான சம்பந்தன் சேர்கரு ஊருளானிலை எந்தையை சொன்ன பத்தும் வல்லவர் சிந்தையில் துயராய தீர்வரே சுவாமி பசுபதீஸ்வரர் அம்பாள் சௌந்தர நாயகி திருச்சிற்றம்பலம்